من مدر ولا هدر إلا دخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாகும் சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈரேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதா கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு ஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும் பணி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கு வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாஹ் ஆணுவ எங்களுக்கு இந்த உலகத்தில மிகப்பெரிய ஒரு செல்வத்தை பாக்கியத்தை அல்லா கொடுத்தான் அதுதான் இந்த களிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் உண்மையிலே இந்த களிமாவுடைய பொறுமதியை இதனுடைய சிறப்பை இதனுடைய மகத்துவத்தை சில நேரம் எங்களுக்கு நாங்கள் உலகத்தில் அதை விளங்காமல் இருக்கலாம் ஏனென்று சொன்னா இந்த களிமா எங்களுக்கு எங்களை தாய் தந்தையர் மூலமாக அந்த தொடர்ல கிடைத்திருக்கிறதுனால எங்களோட உமா வாப்பா முஸ்லீம் அதனால நாங்க முஸ்லீம் எங்களோட உமா வாப்பா கிறிஸ்டியனா இருந்திருந்தா அல்லா பாதுகாத்தா நாங்களும் ஒரு கிறிஸ்டியன் எங்களோட உமா அப்பா ஒரு பௌத்தர்களா இருந்திருந்தா நாங்களும் ஒரு பௌத்தன் அந்த அடிப்படையில நாங்க பெற்றோர்கள் முஸ்லீம் அதனால நாங்களும் முஸ்லீம்களா இருக்கோம் இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்போம் வேளாண் கண்ணியமான சோழர்களே நாங்கள் ஒரு வேறொரு மதத்துல எங்களோட பெற்றோர்கள் இருந்தாங்க அந்த அடிப்படையில தான் எங்களை வளர்த்தாங்க ஆனா நாங்க தேடினோம் உண்மையை தேடினோம் உண்மையை அலசி ஆராய்ந்தோம் சத்தியத்தை தேடினோம் தேடி இஸ்லாத்த இதுதான் உண்மையான சத்தியமான மார்க்கம் என்று விளங்கி நாங்க எல்லாத்தையும் இழந்து எங்களோட பெற்றோர்களை இழந்து எங்களோட எங்களுக்கு கிடைக்க இருந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் இழந்து எங்களோட குடும்பத்தையும் பிரிஞ்சு நாங்க இந்த உண்மைய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு இந்த ஜும்மாவில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்போம் இதெல்லாம் கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு இருக்கிற இஸ்லாத்தை விளங்கவே டைம் இல்லை அடிப்படைகளே தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறோம் வேளாண் கண்ணியமான சகோதரர்களை அல்லா பாதுகாத்தார் அல்லா எங்களே பாதுகாத்தார் எங்களோட பிறப்பே சத்தியத்துல உண்மையில அல்லா ஹக்கில் ஆக்கி வைத்தார் எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த மேலான பாக்கியம் கொடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு கண்ணியமான முஸ்லீமும் அவர் முஸ்லிமாக மரணிக்க முயற்சி செய்யும் அதைத்தான் நல்லா குரான் எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன் நீங்க மவுத்தாகக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிமாவே ஒளிய மவுத்தாகிறாதீங்க என்று அல்லா எங்கள்கிட்ட அன்பாக வேண்டிக் கொள்றான் என்னென்னா கண்ணியத்துக்குரிய மேலாக சகோதரர்களே இஸ்லாத்துடைய பொறுமதி விஷயம் சக்கராத்துல விளங்கும் யார் களிமா இல்லாத நிலைமையில மரணிக்கிறாரோ அவருடைய சக்கராத் எப்படி இருக்கும் பயங்கரமாக இந்த ரோ முழு உடல்ல உடல்லையும் படர்ந்து இருக்கு ஒரு முடிய புடுங்கினா நோவுது எந்த ரோ இருக்கிறதுனால அந்த அந்த முடி உடலோட சம்பந்தப்பட்டிருக்குது அந்த உடல்ல முழு முழு உடல்லையும் நோய் இருக்கிறதுனால ஒரு முடிய புடுங்கினாலும் நோவு வருத்தமாக அப்ப முழு உடல்லையும் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூக முழுமையாக புடுங்கி எடுக்கக்கூடிய நேரம் தான் சக்கராத்திரைய நேரம் ஒரு காலில் வந்து குத்தினா எவ்வளவு வருத்தம் ஆயிருக்கு முழு உடலும் வேதனைப்படும் அப்ப முழு ரூபாய் உடல் இது கலக்கிற நேரம் எப்படியா பண்ண நேரமா இருக்கு பயங்கரமா இருக்கு அல்லாஹு ஆளா அல்லாவுக்கு ஆளா விரும்பக்கூடிய அல்லா விரும்பக்கூடிய முறையில இந்த உலகத்துல காலத்தை கழிச்சுட்டு மரணிக்க கூடியவர் அவருடைய சக்கராத்து அல்ல லேசாக்குறார் அந்த மவுத்துடைய வேதனைய சக்கராத்துடைய வருத்தத்தை அந்த மனிதருக்கு அந்த நல்ல மனிதருக்கு விளங்காம ஆக்கிடுறார் முதலாவது அல்லா மலத்தில் மௌத்துக்கு ஆர்டர் பண்றான் மலத்தில் மௌத்துக்கு சொல்றான் இந்த மனிதர் நீங்க இப்ப யாருக்கு ரூல் எடுக்க போறீங்களோ அவர் நான் அவரை நான் விரும்பித்தேன் அவர் நான் விரும்புகிற மாதிரி வாழ்ந்தார் அதனால இந்த நல்லடியாரோட நல்ல முறையில நடந்துக்கோங்க என்று மலத்தில் மௌத்துக்கு அல்லா கட்டளையிட்டார் மலத்தில் மௌத் அழகான உருவத்துல வாரார் பார்க்க பசுந்தா இருக்கும் அவருடைய தோற்றம் அந்த நல்ல தோற்றத்துல வந்து அந்த நல்லதியாருடைய முகம் எடுக்கிறார் ஹரித்துல வந்திருக்குது ஒரு கோப்பையில நெய் இருக்குது அதுக்கு மேலால் ஒரு முடி கொண்ட முடி வந்து விழுந்திருந்தா எப்படி லேட்டா அந்த முடி எடுப்போமோ அதே போல அவருடைய ரூம் எடுக்கப்படும் மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லா எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த ரூபம் உடல் இருந்து வெளியாக ஆசையோடு இருக்குது எப்படி ஒரு கூட்டுல அடைச்சி வச்ச ஒரு குருவி ஒன்று ஒரு மைனா அல்லது ஒரு பெத்தா என்ற ஒரு கிளி அதை நாங்கள் அடைச்சி வச்சிருக்கிறோம் அதை திறந்து விடக்கூடிய நேரத்துல அது எவ்வளவு துடிக்குது எவ்வளவு சந்தோஷப்படுது எப்படா திறப்பாங்க அது அந்த திறக்கக்கூடிய வாசல் கிட்ட வந்து நிக்குது திறந்த உடனே வெளியே பார்த்து ஓடுறதுக்கா எங்க அதுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை தான் அது விரும்புது அதுக்கு சந்தோஷம் கூட்டுக்குள்ள தங்க கூட இருக்கிறது வீட்டு சொந்தக்காக தங்க கூட்டுல வச்சு நல்ல சாப்பாடுகளை கொடுத்து இருக்கிறது ஆனால் அதுக்கு சந்தோஷம் எங்க இருக்கு வெளியே பறந்து போறதுல தான் இருக்கு இதே போல ஒரு ரூமினுடைய ரூவ உடல் இருந்து வெளியாக்கக்கூடிய நேரத்துல அந்த ரூம் வெளிய போக துடிக்கும் அல்லாஹு அந்த யாருடைய ரூமை பார்த்து சொல்லுவானா யா ஐயத்துஹா அன்-நஃப்ஸுல் முத்மஇன்னா ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي يا أيتها النفس المطمئنة அமைதியான ரூஹே மனமான ரூஹே நல்ல ரூஹே இந்த ரூ தான் அடிப்படை இந்த உடலை நாங்க குளிய தோண்டி குளியில போட்டு மண்ணை கூட்டி விடுறோம் அதான் நாங்க செய்ய போறோம் உடல் மண்ணோட மண்ணா போயிடும் ரூஹு தான் அசல் ரூவுக்கு முடிவு இல்லை ரூவுக்கு முடிவே இல்லை அது இடக்கிட மாறுது முதலாவது ரூகத்தான் படைச்சேன் அந்த ரூல இந்த உடலை தாயுடைய வயிற்றுல தயாரிச்சு அந்த ரூஹ இந்த உடலோட கனெக்ட் பண்ணி விட்டான் அல்ல தொடர்பாக்கி விட்டான் வயிற்றுல துடிச்சு கொண்டிருந்தோம் அந்த நிலைமையில தான் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம் இப்பையும் துடிச்சு கொண்டிருக்கிறோம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் எண்பது வருஷம் துடிச்சு கொண்டிருப்போம் இன்றைக்கு அல்லா நாட்டாரோ மலக்கு மௌத்துக்கு ஆர்டர் பண்றாரோ மலத்து ரூட கலத்துவார் எல்லா துடிப்பும் அப்படியே அடங்கிடும் அதுக்கு பின்னால குளிப்பாட்டி கபல் செஞ்சு தொழுவிச்சு குளியில வச்சு மண்ணை கூட்டி விட்டுருவோம் அது கொஞ்ச நாளைக்கு பின்னால மண்ணோட மண்ணா போயிடும் கபர்ல வேதனை இன்பங்கள் அனுபவிக்கிறது வேதனை அனுபவிக்கிறது ரூபத்தான் உடல் எல்லாரும் கண்ணியமான சகோதரர்களே அல்லாத நல்லடியார்களே எனவே இந்த ரூபம் மேல இருந்துதான் வந்தது ரப்பத்தில் இருந்துதான் இந்த ரூபம் உடலோட சம்பந்தப்படுத்தப்பட்டது அல்லாத ஒரு நல்ல ரூபா இருந்தால் இந்த உடல் அல்லா விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த ரூ நல்ல வேலைகளை செய்திருந்தா அந்த ரூவை பார்த்து அல்லா சொல்லுவான் ஏ மனமான ரூஹு நீ உடல்ல இருந்து வெளியாகி உன் ரப்பு கிட்ட போ எங்கிருந்து வந்தாலோ அதே இடத்துக்கு திரும்பி போ ராவியத்தை மருந்தியா அல்லா உன்னை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில நீயும் அல்லாவை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமை நீ அல்லாவை திருப்தி படுத்தினாய் அல்லா உள்ள கொண்டு திருப்தி அடைந்து விட்டார் இந்த நிலைமையில நீ உடல் இருந்து வெளியாகி அங்க போ அல்லாஹ் என்னுடைய நல்லதியார்கள் அந்த நல்லதியாருடைய கூட்டத்தில் நீயும் போயிட்டு சேர்ந்துக்கோ என்ன மேலான சொர்க்கம் என்னுடைய நல்லதியார்களை உபசரிக்கிறதுக்காக கண்ணியப்படுத்துறதுக்காக நாம் தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த மேலான சொற்க இன்பங்களை அந்த அனுபவிக்கிறதுக்காக அந்த சொற்கவாதிகள் நீயும் சேர்ந்துக்கோ என்று ரூப பார்த்து அல்லாஹால சொல்லுவார் சக்கராத்துடைய நேரத்தில் இதெல்லாம் நடக்குது எங்களுக்கு விளங்குது நாங்க என்னத்தையோ செஞ்சு கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த உடல் அல்லாவுக்கு மாற்றமாக பாதிக்கப்பட்டிருந்தா அந்த உடல்ல இருந்து கலக்கப்படக்கூடிய ரூ எடுக்கப்படக்கூடிய ரூஹ எடுக்க அதே மலக்குள் மௌத்து தான் வருவார் பயங்கரமான தோற்றத்துல வருவார் பார்க்க பயங்கரமா இருக்கு மாறுக்கு பொதுவாவே வேண்டிய உருவத்துல வரையும் வேண்டிய தோற்றத்துல வரையும் வேண்டிய மாதிரி அவங்கள மாற்றிக்கொள்ளேன் நாய் பன்றியுடைய உருவத்தை தவிர மற்ற எல்லா உருவத்திலையும் மலக்குமார் வரையும் ஒரு வண்ணாட்டியுடைய உருவத்துல வரையணும் ஒரு பாம்புடைய உருவத்துல வரையணும் வேண்டிய உருவத்துல மலக்கு மார்க்கு வரையணும் ஜின்களுக்கும் வேண்டிய வேண்டிய உருவத்துல வரையணும் காவிரான கெட்ட ஜின்னா இருந்தா அது நாய் பன்றியுடைய உருவத்திலையும் வரையும் அல்லாஹால அப்படி ஒரு அமைப்பை அமைச்சிருக்கிறான் அவன் ஏற்பாடுகள் அதெல்லாம் ஜின்களை நெருப்பால படைச்சிருக்கிறான் மலக்குமார ஒளியால படைச்சிருக்கிறான் எங்களைய மண்ணால படைச்சிருக்கிறான் எனவே மேலான சகோதரர்களே அந்த மலக்குள் மௌன் அல்லாக்கு மாற்றமாக வாழ்ந்தவருடைய ரூக கைப்பற்றுவதற்காக ரூக எடுப்பதற்காக பயங்கரமான தோற்றத்துல வருவார் அந்த மலத்தை பார்ப்பதே அவருக்கு பயங்கரமா அந்த ரூ முதலிருந்து வெளியாக தயாராகாது என்ன அந்த ரூமுக்கு தெரியும் இப்ப நான் தண்டிக்கப்பட போறேன் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது என்னைய அல்ல என்னைய தண்டிக்க போறான் என்று அந்த ரூவுக்கு தெரியும் எனவே ரூ பின்வாங்கும் தவறு செஞ்ச ஒரு பிள்ளைய நாங்க கொஞ்சம் கண்டிக்கிறதுக்காக அத கூப்பிடக்குள்ள வருமா நான் வாரேன்னு ஓடி வருமா சந்தோஷமா வருமா அது ஓடி ஒளியும் பிள்ளைகள் என்ன செய்து ஓடி ஒளியுது பாப்பா கோவப்பட்டிருக்கிறார் பாப்பா அடிக்க போறார் உமா அடிக்க போறாங்க கண்டிக்க போறாங்க விலகினு ஓடி ஒளியுதான் இதே போல அம்மாக்கு மாற்றமான உடல் இருந்து வெளியாக பின்வாங்கும் மதத்துமார் நல்லா சொல்றாங்க அடிச்சு அடிச்சு அந்த ரூ உடல் இருந்து அப்பா அல்லா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானா வேளாண் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எனவே சக்கராத்துடைய நேரத்துல தான் விலகு இந்த களிமாவுடைய பொறுமது இப்ப இஸ்லாத்தை விட்டுட்டு ஒரு பொம்பளைக்காக ஒரு ஏதாவது ஒன்றுக்காக போற முஸ்லீம்களும் இருக்கிறார் பல பகுதிகளில் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார் அவங்க ஈமானுக்கு உழைக்க இல்லை ஈமானுக்கு பாடுபட இல்லை இஸ்லாத்துக்காக பாடுபட இல்லை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அல்ல சும்மா கிடைச்ச சொத்து பாப்பா உமா கிட்ட இருந்து சும்மா கிடைச்சதுனால அருமை இல்லாமல் இருக்கு அதனுடைய பொறுமையும் தெரியாம இருக்கு எத்தனை தொழுகைய மண்ணாக்குறோம் மேலான சோழர்களே இன்னைக்கு இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிற நாள்ல எத்தனை பேர் சுபாவு தொழுகையை தொழுதோம் எத்தனை பேர் தொழாதவங்க இருக்கிறோம் கடைசி நேரத்துல கேட்டா இன்னும் விளங்கும் கடைசி ஜும்மா முடிய போல கேட்டா இந்த கேள்வியே நல்லா தெளிவா எங்களுக்கு தொழுகை ஒன்று தவறி போறது கணக்கும் இல்லை தொழுகை இல்லாம ஒரு முஸ்லீம் இருக்கையிலார் ஒரு முஸ்லீம் கிட்ட தொழுகை இல்லைன்னு அவர்கிட்ட இஸ்லாம் இல்ல லா இஸ்லாம லிமல்லா ஜும்மா தொழுகை அல்ல அஞ்சு நேர தொழுகை அஞ்சு நேர தொழுகை ஒரு முஸ்லீம் கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட இஸ்லாம் இல்லைன்னு உமர் ரஜி அல்லாஹால தெளிவா சொன்னாங்க காப்பருக்கும் குபருக்கும் இஸ்லாத்துக்கும் வித்தியாசம் தொழுகை தான் எவ்வளவு தொழுகையை மண்ணாக்குற மேலான் எங்களுக்கு தொழுகையை அல்லாஹு தாரா லேசாக்கி தந்திருக்கிறார் பயணங்கள் செய்யற நேரத்தில் சேர்த்து தொலையலும் சுருக்கி தொலையலும் மாஷா அல்லா நின்று தொழையலண்டா இருந்து தொழையலும் தண்ணி இல்லைண்டா கயமம் செஞ்சு தொலையலும் நாங்க வேலை செய்யற இடத்துல தொலையலும் ஆபீஸ்ல தொலையலும் இந்த ரோட்ல தொலையலும் பகுதியில் போனா நாங்க பாக்குறோமா இல்லையா அஜி உம்ராக்களுக்கு போனா அவங்க பார்த்திருப்பாங்க அவங்க பயணம் செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல சில நேரம் பள்ளிவாசல் தூரத்துல இருக்கும் கிட்ட இருக்காது வாகனத்தை ஒரு சைட்ல நிப்பாட்டுறாங்க ஆண்கள் பெண்கள் அந்த இடத்துல கிபிலாவை முன்னோக்கி அந்த இடத்தை தொழுகிறாங்க ஒருவருக்கு தொழுவாங்க ஒருவருக்கு வசதி அமைப்பு தண்ணி ஏற்பாடு ஒன்றுமே என்றால் டைமிங் செஞ்சாவது தொழுகிறாங்க இந்த பழக்கம் எங்கள்கிட்ட வரும் எங்களுக்கு வெக்கம் அல்லாத கட்டளைய நாலு பேர் பார்த்து கொண்டிருக்க போல நிறைவேற்றதுக்கு நாங்க கூச்சப்படுறோம் அல்லாக்கு பாவம் மாற்றம் செய்யத்தான் கூச்சப்படுவோம் அல்லாக்கு மாற்றம் செய்யத்தான் வெக்கப்படுவோம் அதனால்தான் அல் ஹயாவுக்கு அபத்தம் மாற்றம் செய்ய வைக்கப்படுவது ஹராம் பாவம் செய்வதற்காக வைக்கப்படுறது இது ஈமான் ஒரு பகுதியை நபி சொல்லலா எனவே கண்டியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே கலிமாவுடைய பொறுமதி சக்கராத்துல விலகு கபூர்ல விலகு கபூர்ல அடக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த முன்கர் நகீர் அழகி முஸ்தலாத்து வஸ்தலாம் இவர் நல்ல மனிதரா இருந்தா அழகான தோற்றத்துல வந்து லேசான முறையில அவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டு போயிடுவாங்க எல்லா கேள்வியும் லேசா கேட்பாங்க அங்கேயும் ஆர்டர் பண்ணிடுவாங்க வழக்கில் அந்த மலக்குமாருக்கு சொல்லுவார் இந்த அதிகார நான் விரும்பி இருக்கிறேன் இந்த அதிகாரம் என்னைய நான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார் அதனால இவரை நோய்ச்சிடவான இவரை கஷ்டப்படுத்திடவான இவரோட இறக்கமா நடந்துக்கோங்க அந்த மலத்துக்கும் நல்லா கட்டளை அந்த மலக்குமார்கள் லேசான முறையில கேள்வியை கேட்டுட்டு நம் சதமத்தில் அரு புது மாப்பிள்ளைய போல தூங்கிக்கோங்க அல்லது புது பெண்ணை போல தூங்கிக்கோங்க என்று அவருக்கு சொல்லிட்டு அவங்க போயிட்டான் கபர் அல்லா விசாலமாக்குவான் நம்பி சொன்னாங்க எவ்வளவு தூரம் பார்க்கணுமோ அவ்வளவு தூரம் கபர் விசாலமாக்கப்படும் இதுக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு கட்டங்களும் அதை சொல்ல ஆரம்பிக்க வேண்டாம் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே ஜும்மாவுடைய நேரம் முடிஞ்சிடும் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அந்த கிராமத்துடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் உதவிக்கு ஒரு புல்ல இருக்காது எந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு ஆக வேண்டிய இன்றைக்கு தொழுகையை மண்ணாக்குறோமோ எத்தனையோ ஹராத்த செய்யறோமோ இன்றைக்கு வச்சு எங்கட ஆட்கள் எங்கட சகோதரர்கள் முஸ்லீம்கள் கணக்கு சில்லு முள்ளு வேலை செய்யறதுல நாங்கத்தான் லீடர்ஸ் மாறும் ஏமாத்திரத்துல மற்றவங்க வயிற்றுல அடிக்கிறதுல சர்வ சாதாரண மேலான் அல்லாத பயம் குறைஞ்சு கொண்டு போகும் அல்லாத அச்சம் இல்லாம போச்சு அதுக்கு வந்திருக்கிறது உனக்கு வெட்கம் இல்லைண்டா நீ வேண்டிய செய் உனக்கு அல்லாத பயம் இல்லைண்டா வேண்டிய செய் எங்களே நாங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாத ஒரு பயம் இருக்கிறதுனால தான் இல்லாட்டி என்ன எங்களுக்கு பாவம் செய்ய ஆசை இல்லையா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணோட போறதுக்கு ஆசை இல்லையா எங்களுக்கு நல்ல டோம் அடிக்கிறதுக்கு ஆசை இல்லையா எங்களுக்கு அறமான வேலைகளை செய்ய ஆசை இல்லையா ஆசை ஒன்று இருக்கு எல்லாரும் மனிதனுக்கு அல்லா அப்படி வச்சிருக்கிறார் ஹராப்ப செய்த இன்பம் கெட்ட எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் நல்லடியார்களுக்கு வருவது மாற்றமானவர்களுக்கு வரத்தான் செய்யுது சிலவங்க நினைக்கிறாங்களே இவங்களுக்கு ஒன்றும் இல்ல போல சும்மா இப்படி இருக்கிறாங்க தஸ்பிய உருத்தி உருத்தி இருக்கிறாங்க அல்லது கண்ண பொம்பளை கண்டு அவளை பார்த்து கொள்றாங்க இவங்களுக்கு உணர்ச்சியே இல்ல போல உணர்ச்சியே இல்லாம இருக்கி உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதை போல அவருக்கு இருக்குது ஆனால் அவங்க ஈமான் அவரை கண்ட்ரோல் பண்ணு அவங்க ஈமான் அவரை பாதுகாக்குது அல்லாத பயம் ஆகிறத்துடைய பயம் அல்லா அல்லாவுடைய பொருட்கள் கிடைக்கணுமே என்னைய ஹராசிய பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணுமே அல்ல என்னைய தண்டிப்பானே என்ற பயம் உள்ளத்தில் அச்சம் இருக்கிறதுனால தான் கண்ணுக்கு அழகான ஒரு பெண் பட்டும் கூட நக்கு சொல்லுது திரும்பவும் பார் திரும்பவும் பார் நக்கு இங்க ஆர்டர் பண்ணது ஆனால் இவர் பார்வையை பார்த்துக் கொள்றார் சிலவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் லைஃப என்ஜாய் பண்ண தெரியாது வெள்ளப்பம் இல்லாத மக்குவல் அப்படிதான் யோசிக்கிறேன் பாவம் செய்யாச்சு அவர் மக்கு பாவம் செய்யாச்சு அவன் ஒரு மடையன் பாவம் செய்யாச்சு ஹராத்த செய்யாச்சு அவனுக்கு இல்லை அவன் பேரு அப்படிதான் இதை நினைக்கிறான் பாவம் செய்தவங்க ஹராத்த செய்து பண்றவங்க துணியாவை உருந்து கலந்து கொண்டிருக்கிறவங்க புத்திசாலிகள் அறிவாளிகள் விளக்கத்தாளிகள் அவங்கத்தான் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு முழு உலகமும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இன்னைக்கு யகுதி நசாராக்கள் அவங்கத்தான் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்க இப்ப இந்த கடைசி வருடத்துடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் வரப்போகுது என்ன கூட்டு போடுவாங்க என்ன சைத்தாங்கல செய்வாங்க அந்த அந்த ராவ் அயாக்காக்குற ராவா அது அவங்களுக்கு இருக்கே அவங்களுக்கு துனியா சொர்க்கம் அதனால அவங்களுக்கு வேண்டிய கூத்து போட வேணும் வேண்டிய மாதிரி அனுபவிக்க வேணும் பாவம் இங்கேயாவது கொஞ்சம் அனுபவிக்கத்தானே ஓணும் மௌத்துக்கு பின்னால நிரந்தரமா இருக்குது அவங்களுக்கு தண்டனை பயங்கரமான வேதனைகள் இருக்குது நிரந்தரமாக இருக்குது அதனால கொஞ்சம் அவங்க அனுபவிக்கிறதுக்காக இந்த ஒரு சந்தர்ப்பம் நல்லா கொடுக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க உலகத்துக்கு இஸ்லாம் ஒரு மனிதனால இஸ்லாம் அதாவது இஸ்லாம் என்றது ஒரு கஷ்டமான ஒரு மார்க்கம் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா இஸ்லாத்துல பெண்களை மூடி மறைச்சி வீட்டோடு வச்சிருக்கிறார் அவர் துணுங்க அவங்களை வெளியே ரோட்டுக்கு இறக்குங்க ஆண்களை போல அப்படியே விட்டுருங்க இப்படித்தான் சொல்றாங்க இஸ்லாம் என்றது ஒரு மக்களுக்கு வாழ்றது கஷ்டமான இஸ்லாத்தை இந்த காலத்துல இஸ்லாமிய அடிப்படையில வாழ்றது சிரமமா ஈமான்ல பலவீனமானவங்க தலையை ஆற்றுறாங்க சரித்தானே அவங்க சொல்றது இந்த இவருக்கு சும்மா கிடைச்ச இஸ்லாம் தானே உண்மை வாப்பாவோட கிடைச்ச இஸ்லாம் கஷ்டப்பட்டு கிடைச்சது அல்ல அதனால அவரும் தலையாற்றுறாரு மேலான கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் முழு உலகத்துக்கும் சொல்றோம் இங்கிருந்து சொன்னாலும் நாங்கள் முழு உலகத்துக்கும் சொல்றோம் முழு உலகத்துக்கும் சொல்லுவோம் என்ன சொல்றோம் என்றா நீங்க நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க உங்களுக்கு அனுபவிக்க தெரியாது உங்களுக்கு விளக்கம் இல்ல புத்தி இல்லைன்னு சொல்றீங்க நாங்க உங்களை பார்த்து சொல்றோம் நாங்க நீங்க கொஞ்ச நாள் இங்க அனுபவிச்சுட்டு நிரந்தரமா கஷ்டப்பட போறீங்க நாங்க கொஞ்ச நாள் எங்களோட நஷ்ட அடக்கி கொண்டு இருந்துட்டு நஷ்ட கட்டுப்படுத்தி எங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்தி மவுத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையில நிரந்தரமா சந்தோஷமா இருக்க போறோம் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு நிரந்தரமா கஷ்டப்படுறது நல்லமா அல்லது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நிரந்தரமா அனுபவிச்சு கொண்டிருக்கிறது நல்லமா இது உங்களுக்கு இப்ப விளங்காது விளங்கும் சொனங்கும் கண் துறக்கும் நாள் தான் கயாமத்துடைய நாள் அண்ணா துணியாமுன் இதாமா துயின்தபாவும் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க உலக வாழ்க்கையில எண்டைக்கு மவுத்தாவாங்களோ அன்றைக்கு தான் கண் விழிக்கிற நாள் தூக்கத்திலிருந்து முடிச்சு கொள்ற நாள் மவுத்தாவுற நாள் அப்ப விளங்கும் யார் ஹக்குல யாரு பாத்தில்ல யாரு நேர்வழியில யாரு வழிகேட்டுல யாரு புத்திசாலிகள் யாரு மடையர்கள் இன்ஷால்லா போகல அப்ப நீங்க கைய கதிப்பீங்க அல்ல சொல்றாங்க ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا அல்லாக்கு மாற்றமா நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போனவர் எல்லா ஜாதி கூட்டையும் போட்டுட்டு போனவர் அவரு அல்லா சொல்றா ரெண்டு கையை கடிச்சு துப்புவாரா கைய கடிச்சு துப்புவான் என்று குரான்ல சொல்றான் அல்லா கைய கடிச்சு குப்பி குப்பி சொல்லுவானா நான் நபி வழி நடந்திருக்க கூடாதா நபி சொன்ன புத்திமதிகளை கேட்டு வாழ்ந்திருக்க கூடாதா நபிய பின்பற்றி இருக்க கூடாதா அந்த நல்ல கருத்துக்க கருத்துக்களை விளங்கி வாழ்ந்திருக்க கூடாதா கெட்ட கூட்டாளிமார்களோட பழகாம இருந்திருக்க கூடாதா கெட்டவனோட சேர்ந்து சேர்ந்து நானும் கெட்டு போனேனே அவன் என்னைய வழி கெடுத்தானே நான் திருந்துறதுக்கு முன் வந்த நேரத்தில் என்னை திருந்த உதவில்லையே புலம்பிக் கொண்டிருக்கிறார் புலம்பிக் கொண்டிருக்கிறார் இது அல்லா அந்த சொல்ற இங்க அனுபவிச்சுட்டு ஆக்கிரத்தை மண்ணாக்கி கொண்டு போறவங்களோட கெதியத்தான் சொல்றாங்க இதே போல குரான்ல எத்தனையோ ஆயத்துகள் எத்தனையோ ஆயத்துகள் சுபகான் அல்லா மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே அப்பதான் விளங்கும் அதனால அல்லாஹு தாலாவுக்கு நாங்க நன்றி செலுத்திக் கொள்ளணும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த களிமாவை இஸ்லாத்த இந்த மேலான பாக்கியத்தை தந்தான் மக்கள் அது போக துணியா இருக்குது அது பொதுவானது மேலான சகோதரர்களே அது ஒருத்தருக்கு துணியா கிடைக்க நல்ல ஒரு ஊடு வாசல் கிடைக்க ஒரு அவருக்கு புள்ள கிடைக்க அவருக்கு தூக்கம் போக களிமா தேவையில்லை களிமா சொல்லு இஸ்லாம் இஸ்லாத்துல இருந்தவனுக்கு மட்டும்தான் தூக்கம் போகுதா முஸ்லீமுக்கு மட்டும்தான் தூக்கம் போகுதா முஸ்லீம் அல்லாதவனுக்கு தூக்கம் போகுது இல்லையா முஸ்லீமுக்கு மட்டுமா புள்ள கிடைக்குது முஸ்லீம் அல்லாதவனுக்கு புள்ள கிடைக்காதா அவன் களிமா சொல்லாததுனால அவனுக்கு குழந்தை இல்லையா எல்லாம் இருக்கு அவனுக்கு ஒத்தனு அவங்க ஒத்தனுடைய துனியா தீராவதுக்கு உலக தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு களிமாவோ தொழுகையோ அமலோ இபாதத்தோ வணக்க வழிபாடுகளோ ஒன்றும் தேவையில்லை உண்டுட்டு அதனாலதான் நல்ல அநியாயம் செய்யறவங்க நல்ல அராப்ல ஈடுபடுறவங்க கொலையிலேயே காலத்தை கழிக்கிறவங்க நைட் கிளப்ல கட்டினோடைய காலத்தை கழிக்கிறவங்க நல்ல திண்டு குடிச்சு ஜாதியா இருக்கிறார் சிலவங்க ஏமாந்து பாருங்களே நாங்க நஷ்ட அடக்கி கொண்டு நஷ்ட கட்டுப்படுத்தி கொண்டு பத்திக்கு பத்தி எங்களுக்கு எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலைமை இருந்தாலும் அதெல்லாம் எங்களை பாதுகாத்து கொண்டு இஸ்திஃபாரோட சௌபாவோட வாக்கியாரை மோதிக்கொண்டு யாத்திரை மோதிக்கொண்டு மந்திரை மோதிக்கொண்டு நாங்க பக்குவமா இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு கஷ்டம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது பாருங்களே அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே நினந்து கொண்டிருக்கிறாங்களே நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே என்று பார்த்த ஒரு கூட்டம் ஏங்கி கொண்டு ஏமாந்து கொண்டு விரிக்கும் அதனால கண்ணியத்துக்குரிய அந்த சகோதரர்களே பெரியவர்களே யார்டையும் துனியாவை கண்டு நாங்க ஏமாந்துடக்கூடாது அல்லா இப்படியும் ஒரு விஷயத்த சொல்றேன் அல்லாவ மறந்து வாழக்கூடிய நேரத்துல அல்லாக்கும் மாற்றமாக வாழக்கூடிய நேரத்துல நாங்க என்ன செய்வோம் தெரியுமா துனியாத வாக்கள் எல்லாம் திறந்து கொடுப்போம் என்றார் அல்ல ஹராத்துல ஈடுபடுறார் பாவத்தை ஈடுபடுறார் அல்லாக்கு மாற்றமா வாழ்றார் அல்லா சொல்றேன் துனியாத எல்லா வாக்களையும் திறந்து கொடுக்கணும் வந்து கொட்டி கொண்டே இருக்கும் கையெழுக்கிறதெல்லாம் பொண்ணாக மாறும் அப்படி அல்ல சொல்ற நாங்க ஏன் கொடுக்கிறோம் தெரியுமா இவங்களுக்கு பிடிக்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க இருக்கிற அந்த நல்ல நிலைமையை வச்சு அவங்க பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்க பெருமை அடித்துக் கொண்டிருக்க போல திடீரென்று நாங்க பிடிப்போம் என்று அல்ல சொல்ற அவதான் முடிச்சு கொள்வா அதனால வெறும் துனியா வாரத்தை வச்சு திருப்தி அடையல யாவரம் முன்னேறத்தை வச்சு சந்தோஷப்படையலாது உலக தேவைகள் பூர்த்தியாகிறத வச்சு நாங்க எங்களுக்கு நல்ல மாசால இப்ப வாசல துறப்பட்டு யாவரும் நல்லா அறிக்கை நல்ல முன்னேற்றம் தள்ளி வந்து கொண்டிருக்கி அதை கொண்டு யாரும் திருப்தி அடையவே கூடாது இல்ல அது நல்லவங்க கெட்டவங்க என்ற பாகுபாடு இல்லாம எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க சில நேரம் அதீத்துடைய கருத்துப்படி அல்லா ஒரு அடியான அல்லா ஒரு அடியான விரும்பித்தான் என்றா அல்லா ஒரு அடியான விரும்பித்தான்டா அவனை துனியால இருந்து பாதுகாக்கிறான் என்று சொல்லுதான் சொன்னான் நாங்க விளங்கிக்கிறதுக்கு மாத்தமா ஹதீஸ்ல வந்து நாங்க விளங்கிக்கிறோம் ஒரு அடியா நல்லா விரும்பித்தானேண்டா நல்ல வாக்கல திறந்துடுவான்னு தானே விளங்கி இருக்கிறோம் ஹதீஸ்ல வந்திருக்குது அல்ல ஒரு அடியான விரும்பித்தானேண்டா அவனை துனியால இருந்து பாதுகாப்பானா அவனை ஏழையாக ஆக்கிடுவான் அப்படி சொல்லுவோம் நான் உலகத்துல விட சிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா அல்லாத ரசூல் அவங்களோட மேலானவங்க யாராவது இருக்கிறாங்களா யாருமே அவங்களோட சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு சாப்பாட்டுக்கு வழி அந்த நபிக்கு அல்லாக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையா எவ்வளவு கொடுக்கணும் எப்படி வச்சிருக்கேன் நபிய நபியும் விலகி இருந்தாங்க இப்படி இருக்கிறதுல தான் அல்லாத நெருக்கமும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குது என்றத நபியும் விளங்கி இருந்தார் வீட்டுல லாம்ப பத்த வைக்கிறதுக்கு என்ன இல்லையே அதீத்துல தெளிவா வந்திருக்கிறேன் ஆச்சா ரதி அண்ணா சொல்றாங்க எங்கட வீட்டுல லாம்பு பத்த வைக்கிறதுக்கு ராவ இல்லை என்னைக்கு வழி இல்லை நபி மவுத்தாவக்கூடிய நேரத்துல அந்த யுத்தத்துக்கு உடுக்கிற இரும்பு கவசம் இரும்பு கவசம் இருக்குது அது ஒரு யகுதி கிட்ட ஈடு வச்சு அதுக்கு பதிலாக கொஞ்சம் கோதம்பு கோதுமை ரொட்டி சாப்பிடுவதற்காக எடுக்கப்பட்டிருந்தது ஈடு வைக்கிறது ஹலால் ஆனா எதை வச்சோமோ அதை திருப்பி எடுக்கணும் எதை நான் அவற்றை எடுத்தோமோ அதைத்தான் திருப்பி கொடுக்கணும் கூட கொடுக்க காப்பாண்ட காப்பந்த கொண்டு போயிட்டு வச்சு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறோம் அதை திருப்பி கொடுத்தக்குள்ள பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுத்தா அதுக்கு பேர் வட்டி அது ஆனா காப்பா வச்சோம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்தோம் திருப்பி நாங்க பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு காப்பை எடுக்கிறதுக்கு அனுமதி ஒரு உறுதிக்காக வேண்டி அப்படி செய்யறது அது நம்பியுடைய காலத்திலும் இருந்துச்சு இன்றைக்கு எங்கட ஏரியாக்கள்ல தான் நிறைய வட்டிக்கடை திறந்திருக்கிறான் எங்கட முஸ்லிம் ஏரியாக்கள் எங்களை ஸ்ரீதேவிகள் அபாயம் போட்டு பர்தாவை போட்டுக்கொண்டு சிலவங்க தொப்பியை போட்டுக்கொண்டு செவனையை திறந்து கொடுக்கிறார் வெக்கமில் தொத்திருந்தா மக்களுக்கு அதே நீ உடனே முஸ்லீம் என்று காட்டிக் கொண்டு இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் காட்டி கொடுக்கிறோம் நாங்க எங்களைய சமுதாயத்தை காட்டி கொடுக்கிறோம் தூரத்தோட தொப்பியோட அவர் முஸ்லிம் என்று காட்டிக்கொண்டு இஸ்லாத்திலே அடையாளத்தை காட்டிக்கொண்டு ஹராத்தில பாவத்தை ஈடுபட்டவர் அவர் சொல்றார் அவர் முஸ்லிம்களை காட்டி கொடுக்கிறார் செய்வதே பெரிய தவறு தன்னை இஸ்லாத்திலே அடையாளங்களை காட்டிக்கொண்டு நான் முஸ்லீம் என்று தெளிவா எல்லா பாத்திரங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்திக் கொண்டு அந்த தவறை செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் சிலவங்கள விளக்கம் இல்லை சுபோ தொழுதுக்கு ரேஸ் புக்கிக்கு போறார் அவர் அந்த காலத்தில் எழுதுறையாம் ஓடுறையாம் அவர் குதிரை சிலவங்க ஹலால் நினைச்சிக்கிறாங்க சிலவங்க அவங்க பத்துவா கேட்கிறே இல்லை அவருக்கே அவருக்கு பத்துவா கொடுத்துக்கொள்வது அவருக்கு இருக்க அவரே சரியது நினைச்சு கொள்றேன் சிலவங்க பேசக்கூட பாருங்க பேசி பாருங்க அவர் செய்த தவறுக்கு அவர் ஆதாரம் காட்டுவார் அவரது ஆதாரம் எல்லாம் பொட்ட ஆதாரமா இருக்கும் ஆனா அது அவர் அவரது பத்துவார் இவங்களை வலிக்கெடுத்து மற்றவங்களை வலிக்கெடுக்கிறவங்க இவங்க மார்க்க விஷயங்களை கேட்டு கேட்டு விளங்கி விளங்கித்தான் நாங்க செய்யணும் எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தகுதியான உலமாக்களுக்கிட்ட கேட்டு விளங்கித்தான் இதர காரியங்களை செய்யும் நாங்களே எங்களுக்கு மசுவா கொடுத்துக் கொள்ளக்கூடாது மேலான கண்ணியமான சோழர்களே பெரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே ஆக இந்த அடிப்படையில நான் சொல்ல வந்த விஷயம் அல்லாஹு ஆகா எங்களுக்கு இந்த சிறிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் இதுல சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறார் எங்களுக்கு சில ஆசைகளை வச்சு கட்டுப்பாடுகளை போட்டு நஷ்ட அடக்கி கொண்டு வாழ்ந்து வாழ்ந்துட்டு மௌத்தாகிறவருக்கு மேலான சொற்கள் தருவதாகவும் நஷ்டுக்கு வழிபட்டு நடந்தவருக்கு நலன் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் ரொம்ப தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லா இந்த தந்த பெரிய பாக்கியம் கலிமாவுடைய பாக்கியம் இந்த ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு இஸ்லாமிய அமைப்புல தந்த சக்திக்கு உட்பட்ட அதாவது அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை கடமையாக்கி கடமையாக்கியிருக்கிறான் எங்களால செய்ய ஏழுமானத்தையே தவிர எங்களால செய்ய ஏழாத செய்யுங்கன்னு சொல்ல இல்லை குரான்ல சொல்றாங்க உங்களுக்கு சுமக்கேதால பாரத்தை நாங்க சுமக்க இல்லை என்றாங்க அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்லி அந்த அடிப்படையில நாங்க வாழ்றது அதுக்குள்ள முயற்சிகளை செய்யணும் அல்லா விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எங்களை வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ள முயற்சி செய்யணும் அதோட ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தி முடிச்சு கொள்றேன் நாங்க ஒரு அந்நிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேலாக முஸ்லீம்கள் வாழ்ந்துவாங்க எத்தனை வருஷம் இந்த யார் யாரோ சொல்ற இந்த மாற்றமான கருத்து அதல்ல ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு வரலாறு சொல்லுது கருத்திரம் சொல்லுது ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேலாக முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்கிறார் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே இது ஒரு அந்நிய நாடு எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் நாங்க கொஞ்சமா இருக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவங்க தான் அதிகமா இருக்கிறார் ஆனால் மேலான சகோதரர்களை நாங்க உண்மையிலே இந்த அந்நிய மக்களோட எப்படி நடந்து கொள்ளணும் அவங்களோட எப்படி பழகணும் அவங்களோட எப்படி பொருட்கள் வாங்க செய்யணும் அவங்களை எப்படி ஆதரிக்கிறது அவங்களை எப்படி அரவணைக்கிறது அவங்களை எப்படி நாங்க சேர்த்துக் கொள்றது அதை பத்தி நாங்க விளங்கவே இல்லை தெளிவா சொல்றேன் நாங்க அந்த காலத்துல இருந்து எங்கட பெற்றோர்கள் மூதாதையர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு கருத்து தான் தவறான ஒரு கருத்து முஸ்லீம் அல்லாதவரை கண்டா காஃபி இந்த வார்த்தையை தான் சொல்லி தந்தான் அவனோட பேசாத அவனோட பலவாக அவனை வீட்டுக்குள்ள எடுக்காத அவன கடைக்கு போவாத அவனோட தொடர்பு வைக்காத அவன் குடிச்ச பாத்திரங்களை குடிக்காத இப்படி வெறுப்ப போட்டுக்கொண்டே இருந்தான் நான் இந்த தொடர் நூற்றுக்கு நூறு தவறாது அவங்களோட நாங்க பழகி பழக இல்லையா அவங்களோட நல்ல முறையில கொடுக்கல் வாங்கல் செய்ய இல்லையா அவங்கள கொஞ்சம் அரவணைச்சு ஆதரிச்சு கொள்ள இல்லையா அவங்கள நாங்க சேர்த்து கொள்ளாட்டி எப்படி அவங்க உட்காத்த விளங்குவாங்க சந்தர்ப்பமே இல்லை இஸ்லாத்தை விளங்குறதுக்கு சான்ஸே இல்லை நாங்க எங்கள்கிட்ட எங்களோட நல்ல குணங்களோட நல்ல பண்புகளோட அழகான இஸ்லாம் சொன்ன அந்த அடிப்படையில நாங்க வாழ்ந்து கொண்டு அவங்களையும் அவங்களோட பழகக்கூடிய நேரத்துல அவங்க எங்களையும் பார்ப்பாங்க எங்களை கொடுக்கல் வாங்கல பாக்குறாங்க எங்கள் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகும் எங்களை பண்பாடுகளை பார்ப்பாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணம் வரும் முஸ்லீம்கள் நல்லவங்க நல்ல பண்பாடு உள்ளவங்க இது ஒரு நல்ல மார்க்கம் என்ற சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அவங்களுக்குள்ள பேசிக் கொள்வாங்க எங்களை நலவுகளை பேசுவாங்க காலப்போக்கில் என்ன நடக்கும் அல்லா அவனுக்கு இதாக கொடுப்பான் இன்னைக்கு எங்கட பேச்சு கூட்டிட்டு செயல் குறைஞ்சது மனுஷியார கணக்கு பயான் பண்றோம் எங்கட அஹ்லாக்க பார்த்தா இஸ்லாத்துல வெறுப்பு தான் வரும் எங்கட முஸ்லீம்கள்ட குறிப்பாக நாங்க சொல்ற விஷயம் அந்நிய மக்கள் எங்கட மேலான சொல்ல நாங்க எல்லாரும் சொல்ற ஒரு ஒரு கருத்து தான் இதுக்கு மாற்றணும் மாற்றமா யாரும் பேசுறே இல்லை யாரோட பேசினாலும் நாங்க சொல்றோம் அந்நிய மக்கள் இருக்கிறாங்களே குறிப்பாக இந்த பௌத்த சகோதரர்கள் நல்ல மக்கள் நன்றியுள்ள மக்கள் ஒரு வச்சாப்ப கோப்பையை கொடுத்தா ஒரு நேர சாப்பாடை கொடுத்தா ஒரு கஷ்டத்துக்கு அவங்களுக்கு உதவினா அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட தேவைகளுக்கு உதவியா இருந்தா எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க நன்றி மறக்கிறாங்க ஆனா எங்கட உங்களோட எடுத்து பாருங்கள் அதை எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய தங்க எவ்வளவு செய்யுங்க புறத்தான் சொல்றாங்க எவ்வளவு ஆதரிங்க எவ்வளவு கொடுங்க கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு எல்லாம் உதவி செய்யுங்க நன்றி கெட்ட பேச்சு தான் பேசுவாங்க வேளாண் கண்ணியமான சகோதரர்களே அப்ப அவ்வளவு நல்ல மக்களை அல்ல எங்களுக்கு தந்தும் கூட அப்படியா கொண்டு ஒரு நாட்டுல எங்களைய வச்சு நாங்க இந்த மக்களை நல்ல முறையில பழகி இவங்களை ஆதரிச்சு அவங்களோட உள்ளங்களை வெண்டு கொள்ள எங்களுக்கு தெரியலண்டா நாங்க பெரிய நஷ்டவாதிகள் மேலான சோதனை நஷ்டவாதிகள் அவங்கள நாங்க ஒதுக்கினதுனால தொடர்ச்சியாக ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக அவங்கள வெறுத்து அவங்கள ஒதுக்கி வாழ்ந்ததுனால இப்ப அவங்களோட உள்ளத்துல முஸ்லீம்கள் மீது வெறுப்பு வந்து ஏன்னா நாங்க நல்லா இருக்கிறோம் எங்களோட இந்த ரோட்ல ஒரு ஓடக்கூடிய வாகனங்களை கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்களேன் அதுல ஆக நல்ல பொறுமதியான லேட்டஸ்ட் வாகனங்கள்ல ஓடுறது யாரு எல்லாம் எங்கட எங்கட சீதேவிய அன்னைக்கு ஒரு போலீஸ்கார சகோதரன் சொல்றாரு வாகனத்துல நாங்க ரோட்ல போற வாகனங்கள்ல பொறுமதியான வாகனங்களை பார்த்தா லேட்டஸ்ட் வாகனங்களை பார்த்தா உங்களுக்கு முஸ்லீம்கள் தான் ஓட்டுறாங்க இதோட கல்யாண காட்சிகளை எடுத்து பார்த்தா பயங்கரமா இருக்கு அதுவே பெரிய ஒரு மடத்தனம் தான் நாயண்டா சொல்றேன் ஆடம்பரமாக பெரிய ஹோ பாய்டு பெரிய கணக்குல செலவழித்து கல்யாணத்தை செய்தார் அதை செஞ்ச செய்தது தவறு செய்தது ஒரு பாவம் சரி அப்படி செஞ்சாலும் அதுக்கு முஸ்லீம்களை மட்டும் அழைச்சா முஸ்லீம்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு ஏங்கிட்டு போவாங்க அதுக்கு முஸ்லீம் அல்லாதவங்களையும் அழைச்சா எங்களே நாங்களே காட்டி கொடுக்கிறோம் எங்களே நாங்க காட்டி கொடுக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாற எங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஒரு பெரிய அமைப்புல உள்ளவங்க வியாபாரிகள் அவங்களை இவங்க எல்லாம் அழைக்கிறோம் அழைச்சி நாங்க காட்டுறோம் எங்களோட பண வீக்கத்தை காட்டுறோம் நாங்க எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தோம் நாங்க எப்படி வாழ்க்கைய உலகத்தை என்ஜாய் பண்றோம் பாருங்க நீங்க இந்த அவங்களுக்கு வெறிய இன்னும் உண்டாக்குறோம் இன்னும் வேகத்தை உண்டாக்குறோம் இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்குறோம் நீங்கள மசிதிகள் மாற்றால முக்கியமான இடங்கள்ல அமைஞ்சிருக்கு அதுகளும் பாக்குறதுக்கு வெளிரங்கத்துல ஹோ தான் இருக்கு மத்தியர்களுடைய வெளிரங்கம் என்ற சொந்த கருத்து அடக்கமா இருக்கும் என்ற அந்நிய நாட்டில் தானே வாழ்க்கை வெதுகண்ணத்துல பாக்குறதுக்கு ஒரு மஸ்ஜித் என்று விளங்குறதுக்கு ஒரு அடையாளம் இருந்தா போதும் மஸ்ஜிதுக்குள்ள எங்களுக்கு தேவையான மாதிரி நல்ல வசதியா செஞ்சு கொள்ள வேண்டிய வெளிரங்கத்தை சிம்பிளா வச்சுக்கணும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற விஷயத்துல மலர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்வதை கொண்டு அல்லா கிட்ட உதவியை பெற்றுக்கோங்க நபி சொல்லா இந்த ஆடம்பர அமைப்பு இருக்குது அது அந்நிய மக்களுக்கு வேகத்தை வெறிய உண்டாகும் இருபத்தினோரு கூட்டம் ஒரு எட்டு பத்து வீதம் இருந்து கொண்டு எப்படி நல்லா அனுபவிக்கிறாங்க எல்லாம் அவங்களோட கையில தான் இருக்குது அவங்க தான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாங்க நாங்க அவங்கள சேர்க்கிறதும் இல்லை ஒரு சாப்பாடு போட்டா எல்லாம் எங்களுக்குள்ளத்தான் ஒரு குர்பானம் கொடுத்தா எல்லாம் எங்களையவங்களுக்கு தான் பங்குறோம் ஜக்காத்தை கொடுத்தா எங்களுக்கு எங்களையவங்களுக்கு தான் நாங்க ஒரு குர்பான் கொடுத்தா ஒரு சாப்பாடை போட்டா குர்பான் சில நேரம் அவங்க மாத்தரிச்சு அவங்க அதுக்கு அவங்க அதை அனுமதிக்கிறாங்க இல்லைன்னா ஒரு சாப்பாடு ஒன்று போட்ட நாங்க ஏனும் அவங்களே சேர்த்து கொண்டு சாப்பாடு கொடுக்க என்ன ஒரு பெருநாளை முன் வச்சு எங்கட புது வருஷத்தை மகாரத்தை முன் வச்சு அல்லது எங்கட ரபியுல் அவ்வல் மாதத்தை முன் வச்சு ஏதாவது உங்களை முன் வச்சு நாங்க இந்த அந்நிய மக்களை கொஞ்சம் சேர்த்து கொள்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கீப்பாடு கொடுக்கிற மாதிரி அவர் உள்ள சேர்க்கிற அந்த ஆத்திரத்தை வேகத்தை குறைக்கிறதுக்காக எங்கள் மீது ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குறதுக்காக எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த வணக்க ஸ்தலங்கள் ஏரியா ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அமைப்பில் உள்ள இடங்கள் ஒவ்வொன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அப்படி இடங்களுக்கு நாங்க கொஞ்சம் பள்ளி வாசலால பள்ளி டிரஸ்டி போர்ட்ல இருக்கிறவங்க மசித மசிதோட சம்பந்தப்பட்ட முக்கியமான வசதி உள்ளவங்களை சேர்த்து நாங்க இன்றைக்கு இந்த வருஷம் இப்படி ஒரு வேலையை செய்வோம் சண்டை பிடிக்கத்தானே செய்யறோம் நாங்க சண்டை பிடிக்கிறதுல அதுக்கே டைம் இல்லை எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு மேலான சோதர்கள் எங்களோட ஏரியால முஸ்லீம் நான் முஸ்லீம் என்ற வித்தியாசம் இல்லாம ஏதாவது ஒரு பொது வேலையை செய்யலாம் பொதுவாக ஒரு போட்டி ஒன்று வைக்கலாம் அதை எங்களை மசிதால செய்வோம் எங்களை பள்ளிவாசலால செய்வோம் தனிப்பட்ட முறையில செஞ்சா அதுலயும் பல பிரச்சனைகள் ஏற்படையலாம் அதை மஸ்ஜிதால ஆர்கனைஸ் பண்ணினா ஊர் மக்கள் மால்லாவாசிகள் சேர்ந்து சிறப்பா இருக்கு எங்கள் உள்ள வேகம் ஆத்திரம் குறையும் மத குருமார்களை கண்ணியப்படுத்துறது அந்நியவர்கள் மத்திற்கு வாழும் தடை இல்லை யாராவது அப்படி தடை என்று இருந்த ஆதாரத்தோடு எங்களுக்கு சொல்லுங்க மஸ்ஜிதுக்குள்ள அந்நிய சகோதரர்கள் வாழும் தடை ஏனைய மதத்தவர்கள் வாழும் தடை என்று இருந்தா தெளிவான ஆதாரத்தோட எனக்கும் சொல்லித்தாங்க நானும் பயான சொல்றேன் நபியுடைய காலத்துல ரசூல் சல்லாஹு அலை வசல்லமுடைய காலத்துல அந்த சுமாமத்தின் யமாமா நாட்டுடைய அரசர் அவர் அந்த கைது பேசிக் கொண்டிருக்கே இல்ல மஸ்ஜிது நபவியுடைய தூண்ல அவர் கட்டப்பட்டிருந்தார் அவரு மதீனாவுடைய பார்டர் தாண்டி போகக்கூடிய நேரத்துல மதீனாவுடைய பார்டர்ல எல்லையில ரசூலுல்லா இன்றைக்கு ஊருடைய பாதுகாப்புக்காக ஆட்கள் நாட்டுல வச்சிருக்கிறாங்களே பாதுகாவல் பட நபியுடைய காலத்தை நபியும் வச்சிருந்தா மதீனாவை தாக்குறதுக்கு யாரும் வந்துடக்கூடாது அந்த எல்லைகள்ல ஆள் வச்சிருந்தான் சும்மா இல்ல எல்லாத்துக்கும் ரசூலுல்லா முன்மாதிரி எல்லா விஷயத்திலையும் எனவே வித்தியாசமான ஒருவர் வந்தா கொண்டாந்து கட்டிடுவாங்க மசித் நபையுடைய தூண்ல சகாபாக்களுக்கு தெரியாது இவர் யமாமா நாட்டுடைய அரசர் என்று அவரை கொண்டாந்து கட்டி போட்டாங்க ரசூல்லா கேட்டாங்க யார கட்டிருக்கிறீங்க தெரியுமா யமாமா நாட்டுடைய அரசரை கொண்டாந்து கட்டி போட்டிருக்கிறீங்க சொன்னாங்க அவரோட நல்ல முறையில நடந்துக்கோங்க என்றாங்க டைமுக்கு டைம் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க ஒரு ஒட்டகத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க இதுல இருந்து பாலை கறந்து அவருக்கு கொடுத்து கொண்டே இருங்க அவரை நல்லா கவனிங்க முதலாவது நாள் கவனிச்சாங்க அவருக்கு கை கட்டப்பட்டிருக்குது அந்த தூண்ல கட்டி வச்சிருக்க அவரை கேட்டாங்க எப்படி உங்களோட கருத்து எப்படி நல்லதுன்னு சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற கருத்துக்களை சொல்ல இல்லை ரெண்டாவது நாளும் நல்லா கவனிச்சாங்க ரெண்டாவது நாளும் ரசூலா கேட்டாங்க எப்படி நல்லா இருக்கிறேன் சொன்னார் அவர் இஸ்லாத்தை வெளிப்படுத்த இல்லை மூணாவது நாளும் நல்லா கவனிச்சாங்க கேட்டாங்க எப்படி உங்களோட கருத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை ரசூல்லா மூணாவது நாளோட சொன்னாங்க அவர் அவுத்து அவர் அவுத்து விட்டுருங்க அவர் நெடுவ போனார் முகம் கை கால கழுவினார் ரசூலுல்லா கிட்ட வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்னக ரசூலுல்லா என்று அவர் சொல்லிக் கொண்டார் சொல்லிட்டு சொன்னார் இந்த உலகத்திலே ஆக வெறுப்பான ஊராக இருந்தது எனக்கு மதீனா தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆக விருப்பமான ஊர் மதீனா தான் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப வெறுப்பான மார்க்கமா இருந்தது இஸ்லாம் தான் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் எனக்கு விருப்பமான மார்க்கம் இஸ்லாம் தான் எனக்கு முழு உலகத்திலேயும் ஆக வெறுப்பான மனிதராக இருந்தது நீங்க தான் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் எனக்கு ஆக விருப்பமான விருப்பமான மனிதர் நீங்க தான் யார சூழல்லா நல்ல குணம் நல்ல பண்பு மத்திய மக்கள் வாராங்க போறாங்க சகாபாக்களோட நடத்தைகள் அவங்க அகலாக்குகள் அவன் நடந்து கொண்ட முறையை மூணு நாள் பார்த்தார் பயான் பண்ணி இல்லை வச்சு கொண்டு அங்க மனுஷியார கணக்கு பேச இல்லை பண்பாடுகளை காட்டினாங்க நல்ல முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அமைப்புல அவங்க தெரிந்தது பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் எங்களோட பேச்ச பார்த்தா இஸ்லாம் நல்ல அதுதான் உண்மை விளங்குறாங்க ஆனா எங்க செயலை பார்த்தா அவங்களுக்கு வெறுப்ப முன் வச்ச காலத்தில் வச்சிருக்காங்க அதே நானும் இஸ்லாத்துக்கு போனா இவரை போல தில்லு முள்ளுக்காரன் ஆகிடுவனோ இவரை போல நானும் தவறான வேலைகளை செய்யக்கூடியவன் ஆகிடுவனோ நான் இப்ப நல்லா இருக்கிறோம் இந்த மார்க்கத்துல வைத்து இவங்களோட சேர்ந்து நானும் கெட்டு போயிடுவானோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு தான் எங்கட கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள் எங்கட அகலாசிய பண்பாடுகள் அதனால மேலான சகோதரர்களே இந்த அந்நிய மக்களை சேர்த்துக்கொள்ளும் நானும் நீங்களும் கொஞ்ச நாளைக்கு இருந்து கண்ணை பொத்திடுவோம் எங்களை பரம்பரை இந்த நாட்டில் வாழும் ஈமானோட இஸ்லாத்தோட வாழும் எங்களோட புள்ள குட்டியில முன்வே சாவது எங்களோட எதிர்காலத்தை முன்வெச்சாவது எங்களோட புள்ள குட்டிகளோட எதிர்காலத்தை முன்வெச்சாவது இந்த அந்நியவர்களை கொள்வோம் அந்நியவர்களோட வணக்கத்தலங்கள் எங்கட ஏரியாவில் இருக்கேன் பெருநாள்கள் மக்கிய மக்கிய நாள்கள் வந்தா நான் சொல்றேன் சாப்பாடுகள் அனுப்புவோம் எங்கட பிளான பாஸ் பண்ணி கொடுத்துக்கு வட்லாப்ப கோப்ப கொடுக்க தெரியும் கஷ்டத்து எங்கட சாமனத்தை எங்கட கண்டெய்னரை பாஸ் பண்ணி கொடுத்துக்கு சோத்து தவணை பிரியாணி தவணை அனுப்ப தெரியும் வீட்டுக்கு தேவையான அந்த பொம்பளைய பிடிச்சா அடுப்படைக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கி கொடுத்தா விஷயத்த அமைச்சு வேணும் சுவிட்ச வாங்கி கொடுக்கிறார் வீட்டுக்கு தேவையான வாஷிங் மெஷின் வாங்கி கொடுக்கிறார் ஆபீசர் மனைவிக்கு தேவையான நகையை வாங்கி கொடுக்கிறார் இதை இப்படி எல்லாம் தலைய பாதிச்சு எல்லாம் அமைக்க தெரியும் ஏன் இந்த கலிமா இந்த தீன் இந்த இப்போ உலகத்தை நேரங்கிறதுக்காக ஏழைகளுக்கு திட்டம் போட ஏன் அதுக்கு எங்களை மூளையை பாதிக்க இயலாது ஏன் நாம் எதுக்காக பணம் செலவழிக்க கூடாது எங்களோட உள்ளத்தை கவலை இல்லை வேளாண் எங்களோட உள்ளத்தை வெறும் துணியாத சிந்தனை மட்டும்தான் இருக்கு அதுதான் காரணம் நான் என்ன சொல்றேன் இந்த மக்களோட எப்படி நடந்து இந்த அகலாக்களை நல்ல பண்புகளை காட்டி இவங்களோட இதாயத்துக்கு நாங்க காரணம் அமையணும் என்ற கவலை இருக்கும் வேண்டாம் உம்மத்தை பத்து பிக்கர் இருக்கும் வேண்டாம் உம்மத்தை பத்தி கவலை இருக்கும் வேண்டாம் நாங்க இப்படி வேலைகளை செய்வோம் பொது வேலைகள் செய்யும் வித்தியாசம் இல்ல முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கலிமா சொன்னவங்களுக்கு மட்டும்தான் என்று இல்லாம பொதுவான அமைப்பு யாராவது முக்கியமான டாக்டர்ஸ் மாற கொண்டாந்து பொதுவாக நாங்க கண்ணாடி கொடுக்கிறதோ இதை போல வேலைகள் எவ்வளவு இருக்கு ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது கொழும்புல இருக்கிறோம் நாங்க நாங்க கொஞ்சம் போயிட்டு விசிட் பண்றது ஹாஸ்பிட்டல்கள்ல மக்கள் செய்யறாங்க நாங்க செய்ய வேண்டியதை அவங்க செய்யறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நோயில இருக்கிறவர் அவர் பெரிய பெரிய திண்டாட்டத்தில் இருக்கிறார் யார பிடிச்சாலும் இந்த நோய் நேசாகுமா எதையாவது சொல்லி எனக்கு எனக்கு சோகம் கிடைக்குமா எவனையாவது குடிச்சு எனக்கு சுகம் கிடைக்குமா இருந்த ஒரு நிலைமையில இருக்கிறவங்க அதை ஈமான்ல விலகீனமானவங்களா இருந்தா அந்நிய மக்கள் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஜீசஸ் தான் இப்படி செஞ்சா நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லுங்க என்று சொன்னா சில நேரம் ஈமான்ல விலகீனமானவங்க சொல்லிடுறாங்க குருத்தான் மவுத்தாவுறாங்க நாங்க எங்களுக்கு நாங்க அந்த வார்த்தைகளை பாதிக்காட்டும் பரவாயில்ல நாங்க எடுத்த வார்த்தை அவங்களுக்கு அதிகமா சொல்லிக் கொடுக்க முயற்சியே தேவையில்லை அகலாக்க காட்டுவோம் நல்ல குழந்தைகளை காட்டுவோம் எல்லாருக்கும் எங்கள்கிட்ட பழக்கங்கள் இருக்குதா எங்களோட பள்ளியில் இருக்கிற பிரஸ்டி போர்டுகளால போற பழக்க வழக்கங்கள் இருக்குதா ஏற்பாடு இருக்க ஒன்றும் இல்ல சண்டை பிடிக்கிறது அதைதான் ஒழுங்கா செய்யறோம் வேளாண் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே பெரியவர்களே சிந்திக்க வேண்டிய காலம் இன்னைக்கு நாட்டுடைய ஹாலாட் உலகத்துடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எங்களை எங்களோட அஹ்லா என்றைக்கு ஒழுங்கா இருந்ததோ அது வரைக்கும் முஸ்லீம்கள் கண்ணியமா இருந்தாங்க என்றைக்கு முஸ்லீம்களை அஹ்லா தீம் கெட்டு போனதோ அன்றையிலிருந்து முஸ்லீம்களுக்கு அடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடிபட்டு கொண்டிருக்கிறோம் உள்ள உலகத்திலே எத்தனை நாடுகள் பறிப்போய் கொண்டிருக்கிறது வேளாண் சகோதரே முஸ்லிம் நாடுகள் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நாட்ட அபகரிக்கக்கூடிய காட்சிகள் எத்தனையோ பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் யாரும் நினைக்கக்கூடாது ஈராக்குக்கு தானே அது அந்த நாட்டுக்கு தானே அது நாங்க நான் என்ன செய்ய அவன் எல்லாம் பாவம் செய்வானா இருக்கும் அவன் எல்லாம் அனாத்த செய்வானா இருக்கும் எங்கள் தேய்க்கிற ஹராம் எங்கள் தேய்க்கிற பாவம் நாங்க செய்த அநியாயங்கள் நாங்க செய்த மோசடி எங்களோட வட்டி தொடர்பு எங்களோட அறாவான தொடர்பு எங்களை நாட்டில் எங்களை முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள விபச்சாரம் ஜிமா பயங்கரமா இருக்கு முகத்தை மூடிக்கொண்டு தினாக்கு போறாங்க எல்லாத்தையும் சைட்ல வச்சுட்டு நான் சொல்றேன் இதுக்கா முகம் மூடுறது முகம் மூட சொன்னது இருக்குத்தானா ஹராசை ஈடுபடவா ஆம்புலேன்ல எத்தனையோ பேர் சரியான இடுப்பு சீரம் இல்லாத ஆம்புலேன் இருக்கிறான் பொள்ளாட்டிய பத்தி எந்த விக்கிரும் இல்லை பிள்ளைகளை பத்தி எந்த கவலையும் இல்லை அவர் ஜொலியா இருக்கிறார் அவருக்கு நல்ல சுத்தோடும் திரியோனும் அவருக்கு நல்ல தின்னோடும் குடிக்கணும் அவரை நல்ல இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என் மனைவி தவறான வழியில போறார் இவரும் மேல்வி கொண்டிருக்கிறார் மனைவியை கைவிட்டு வச்சிருக்கிறார் கவலையே இல்லை மனைவி மக்களை பத்தி வீட்டுக்கு தேவையான சில்லற சாமான்களை நாங்க தான் வாங்கி கொடுப்போம் அவங்க பஜார் வழியை தவா செய்ய விடக்கூடாது பஜார் வழியை சுத்த விடக்கூடாது பெண்கள் வீட்டோட அடக்கமா இருக்கிறோம் ஆண் சொல்லுது உயர்த்தி கொன்ன ஆயத்துகளை ஒரு விளக்கங்கள் சொல்ல டைம் இல்ல வேளாண் சொல்ல தெளிவா இல்ல சொல்ற நாங்க பொறுப்புதாரிகள் அல்ல எங்கள்கிட்ட பொறுப்பை பத்தி கேட்பான் கிராமத்துடைய நாள் அதை கேட்பான்னு சொன்னாங்க சொல்லலாம் குழுக்கும் ராயின் குழுக்கும் சோழு நன்றாயன் அதனால ஒவ்வொன்றும் தனி தலையங்கத்துல பேசப்பட வேண்டிய விஷயங்கள் டைம் ஜும்மாவுடைய நேரம் பெரிய டைம் இல்ல வேளாண் சொல்ல கொஞ்சம் விழிக்க வேண்டிய காலம் தூங்கிக் கொண்டிருந்த நாங்க முழிக்க வேண்டிய காலம் ஹலாலா சம்பாதிங்க நல்லா சம்பாதிங்க நாங்க யாருக்கும் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்ல இல்ல இஸ்லாத்துக்கு உட்பட்ட முறையில நல்ல தாராளமா சம்பாதிச்சு உங்களோட சொந்த தேவைகளை குறைச்சிக்கோங்க உங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கு பழக்கிக் கொள்ளாம உங்களோட சொந்த தேவைகளுக்கு ஒரு தேவையான அளவை செலவழிச்சு மேலதிகமான பணத்தை சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக இஸ்லாத்துடைய பாதுகாப்புக்காக இஸ்லாத்தின் முஸ்லீம்கள் மீது ஒரு நல்லெண்ணத்தை வளர்ப்பதற்காக உங்களோட பணங்களை தாராளமா செலவழி அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மேலும் வாரி வழங்குவான் அள்ளி அள்ளி தருவான் உங்களோட புள்ள குட்டிகளையும் சந்தோஷமாக்கி வைப்பான் அதனால மேலான சோழர்களே சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபி செய்வானாக யாரா இது வரைக்கும் எங்களால் நடந்த எல்லா குற்ற குறைகளையும் மன்னித்தருள்வாயாக எங்களோட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்பை போட்டிடுவாயா நல்ல காரியங்களை செய்வதிலே இன்பத்தையும் நல்ல காரியங்களின் மீது உள்ள உதிப்பையும் எங்களோட உள்ளங்களை ஏற்படுத்துவாயா யாழ்ல எங்கட கஷ்டங்களை நீக்கி வையா அல்லா எங்கட கவலைகளை நீக்கி வையா அல்லா எங்கட நெருக்கடியான நிலைமைகளை நீக்கி வையா அல்லா பொருளாதார நெருக்கடியை நீக்கி வையா அல்லா யாழ்லா யார் யாரெல்லாம் தொழில் வியாபாரங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள அந்த நெருக்கடியிலிருந்து வெளியாக்குவாயா கடன் பாடங்களை லேசாக்கி வையா அல்லா குடும்ப பாடங்களையும் லேசாக்கி வையா அல்லா எங்களால தாங்க இல்லாத கவலைகளை எங்களுக்கு தந்துடாதையா அல்லா எங்களால சுமக்க இல்லாத பாரத்தை எங்களுக்கு சுமத்தி விடாதையா அல்ல எங்களோட இறக்கமாக நடந்து கொள்வாயாக எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வையா அல்லா களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக நாட்டு நிலைமைகளையும் சீராக்கி வைப்பாயாக மற்றவர்களுடைய உள்ளத்துல முஸ்லிம் முஸ்லிம்கள் மீது நல்லெண்ணத்தை உருவாக்குவாயாக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக என்னென்ன திட்டங்கள் உலகத்துல போடப்பட்ட போடப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ குறிப்பாக எங்கள் நாடுகளில் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த திட்டங்களை இஸ்லாத்திலே முஸ்லீம்களுடைய கண்ணியத்துக்கு காரணமாக்கி வைப்பாயா திட்டம் போடக்கூடியவனுக்கு இதாயத்தை கொடுப்பாயாக ஹிதாயத் இல்லை என்றால் அழித்து ஒழித்து விடுவாயாக எங்களுடைய முயற்சிகளை நீ ஒப்புக்கொள்வாயாக For more lectures, visit slhub.com.